وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فلا تطع الكافرين وجاهدهم به جهادا كبيرا وقال النبي صلى الله عليه وسلم أهل القرآن أهل الله وخاصته كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானபு தாலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் எண்கள் தப எண்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்புக்கும் இறைநேசத்திற்கு முடித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அண்ணல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களின் கல்வி புரட்சி நல்லடியார்களே எல்லா கலைகளையும் உள்ளடக்கிய தான் அல் குரான் அல் குரானுக்குள் இல்லாத கலைகள் கிடையாது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிற பொழுதும் சொல்லுவான் அல்லமக்க மாலம் தக்கும் தாளம் எல்லா கலைகளையும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் என்று பெருமானார் அல்லாஹ் பேசுகிறார் திகழ்பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலே கிரா குகையிலே குர்ஆனை பெற்று அந்த குர்ஆனை சமூகத்திற்கு சேர்ப்பதற்காக வருகிறார்கள் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள் முதலில் ஈமான் கொண்ட முதல்ல அடைக்கலம் கொடுப்பவர் அபுத்தான் அவர்களை தவிர வேறு யாரும் பதில் சொல்ல முடியாத சில கேள்விகளை யூதர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த கேள்விகளை எல்லாம் யூதர்களிடத்திலிருந்து வாங்கி வந்து இந்த முகமது இடத்திலே கேட்க வேண்டும் பதில் சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் பதில் சொல்லவில்லை என்றால் அவர் நபி இல்லை என்று துரத்திவிடலாம் சரி என்று எல்லா தலைவர்களும் யூத தலைவர்களை பார்ப்பதற்கு அனுப்புகிறார்கள் இவனோடு சேர்த்து நடுமுன் ஹாரிஸோடு சேர்த்து உக்கு அபி முபீத் என்பவனையும் சேர்த்து அனுப்புகிறார்கள் இரண்டு பேர்களும் சென்றார்கள் யூத தலைவர்களை சந்தித்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் நபிக்கு மட்டும் தெரிகிற மூன்று கேள்வி ஒரு வாலிப கூட்டத்தை பற்றி கேளுங்கள் அந்த வாலிப கூட்டம் அரசருக்கு தெரியாமல் தன்னுடைய ஏகத்துவத்தை ஒழித்து வைத்திருந்த அற்புதமான செய்தி இதை கேளுங்கள் இரண்டாவதாக ஒரு மனிதர் உலகம் முழுக்க சுற்றி வந்திருக்கிறார் அந்த மனிதரை பற்றி கேளுங்கள் மூன்றாவதாக ரூஹை பற்றி கேளுங்கள் உயிர் எங்கிருந்து வருகிறது எப்படி போகிறது என்று கேளுங்கள் இந்த மூன்றிலே ரெண்டுக்கு பதில் சொல்ல வேண்டும் ரூஹை பற்றி கேட்கிற பொழுது அல்லாவை தவிர யாருக்கும் தெரியாது என்று பதில் சொல்ல வேண்டும் பதிலையும் சொல்லிக் கொடுத்து அனுப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் இடத்திலே வருகிறார்கள் எல்லா தலைவர்களையும் ஒன்று சேர்க்கிறார்கள் மூன்று கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் சொன்னால் நாங்கள் ஈமான் கொள்ளுகிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் கேளுங்கள் என்றார்கள் கேள்வியையும் கேட்கிறார்கள் சேர்ந்து முடிவு பண்ணாங்க நாளைக்கு யாருமே வரக்கூடாது நாம வரத பார்த்தா மக்கள் சேர்ந்து ஆண்டுக்கு ஒரு என்று சொல்ல வாளை கீழே போட்டுவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவத்தை ஏற்ற அழுத்த நிமிடம் அதே வாளை எடுக்கிறார் அதே வாளை எடுக்கிறார் எடுத்துக்கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன் யாராவது நாங்கள் இனிமேல் காபாவில் தான் தொழுவோம் யாராவது எங்களை தடுப்பதாக இருந்தால் நெஞ்சிலே துணி உள்ளவர் கொண்டு வந்திருக்கிறேன் இஸ்லாத்தை நானும் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறேன்